வருகிறது இரவா பேரின்பம் வந்து இனி ஒரு தரம் பிறந்த இறக்காத பேரின்பம் வந்து மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை இதெல்லாம் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் இந்த பாட்டு படிக்கும் போது இல்ல சரி பாராவழியருளி இந்த வாராவடின்னு சொன்ன மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ளப்புல குரம்பை கட்டடிக்க வல்லி இதெல்லாம் விளக்கம் அப்படியே திருவா திருவாசமே சொல்லிவிடலாம் அதனால வாராவழியருளி மீண்டும் பெறவாதவாறு எனக்கு அந்த வழியை கொடுத்து வந்து எனக்கு மாறின்றி ஆறாமுதாய் மாறின்றினா நீங்காது என் உள்ளத்திலேயே இருக்கணும் மாறின்றி ஆறா அமுதாய் அமைந்தன்றி அடி நான் உண்ணத்தை விட்டாத அமுதாக இருக்கின்றான் என்னுடைய பெருமான் எதனால் சீரார் திருத்தென் பெருந்துரையான் நல்ல சிறப்பு மிகுந்திருக்கிற திருப்பெருந்துறையில எழுந்துள்ளி இருக்கின்ற பெருமான் என் சிந்தை மேய ஒருத்தன் என்னுடைய சிந்தையில சிந்தனையில அவன் தான் எப்பவுமே இருப்பான் இல்ல அவன் அவனுடைய உள்ளத்துல வேற யாரும் அவன் தான் இருப்பான் என் சிந்தைமேய ஒருத்தன் ஒருத்தன் ஒப்பற்றவன் அர்த்தம் ஒப்பற்ற பெருமான் என்னுடைய உள்ளத்தில் இருப்பான் அவன் பெருக்கும் ஒளி பெருக்கும் ஒளி அவன் அவனால் பெருக்கப்பட்ட ஒளிதான் இப்ப எனக்கு வந்து இந்த பிறப்பினே இருக்கும் என்ன ஒளி கருணைங்கிற ஒளி அவனுடைய கருணை தான் இங்கே இதெல்லாம் ரொம்ப அருமையா பெருமானால் பெற்ற பேரு என்கிறார் யாவர்க்கும் மேலாம் அளவிலா சீருடையான் யாவர்க்கும் கீழாம் அடியேனி அவன் எல்லாருக்கும் மேலானும் மேலானவர்களுக்கெல்லாம் மேலானவன் நான் அடியேன் நான் கீழானவர்களுக்கெல்லாம் கீழானவன் அப்படிப்பட்ட பெரியவன் இப்படிப்பட்ட மிக எளியோனை யாவரும் பெற்றடியா இன்பத்துள் வைத்தாய் யாருக்கும் கிடைத்த கரிய அந்த இன்பத்திலே வைத்தார் என்ன திருவைந்தெழுத்து அருணி நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமையனப் பெற்றேன் தேனாய் நமதவமாய் சித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் பூந்து அடியேர் கருள் செய்தான் ஊனாரம் உயிர் வாழ்க்கை ஒருத்தன் அதனால எனக்கு எந்த வருத்தமும் இல்லவா அப்படி யாவர்க்கும் கீழா அடியேன் யாவரும் பெற்றறியா இன்பத்துள் வைத்தாய் யாரும் பெற முடியாத அருமையாக இருக்கிற அந்த முத்தி நிலை சரிங்களா அந்த முத்தி நிலையை வைத்தாய் வைத்தாய்க்கு என் எம்பெருமான் மற்றடியேன் செய்யும் வகை நான் எதம் எதப்பா நான் உனக்கு அது கைமாறா கொடுக்க முடியும் நீ செய்த பேரருளுக்கு பேருதவியும் கூட சொல்லக்கூடாது பேரருளுக்கு நான் என்ன செய்ய முடியும் அதனால இப்படி எல்லாம் சொன்னார் இல்லை மூவரும் முப்பத்து மூவரும் மற்றொடிந்த தேவரும் காணா சிவபெருமான் என்ன மூவரும் முப்பத்து மூவரும் அதான் மூன்று பேரும் சொல்லும் போது அரியனார் சொல்லியாச்சு முப்பத்து மூன்று தேவர்னு சொல்லியாச்சு மற்றொழிந்த தேவரம்னு யாரு இல்ல இல்ல அது முப்பத்து மூவர் அதுல அடங்கி போடுது மற்றொழிந்த தேவர்னா இந்த பரிவாரங்களா இருக்கு பாருங்க அந்த மாதிரி இருக்கிற தேவர்கள் எல்லாம் பரிவாரங்களாக ஆமா இருக்கு அந்த தேவரும் காணா சிவபெருமான் எப்படி வந்தா எனக்கு மாயேறி குதிரை மேல ஏறி வந்தான் குதிரை சேவகன் ஆகிய தன்மையும் நரியை குதிரை பரியாக்கி ஞாலமெல்லாம் நிகழ்வித்து பெரியதன்னன் மதுரையெல்லாம் பிச்சதேற்றும் பெருந்துரையாயி அரிய பொருளே அவிநாசி அப்பா பாண்டி வெள்ளமே பெரிவரிய பரஞ்சோதி செய்வதொன்று மதியேனி என்றெல்லாம் பலனங்களையும் பாடியிருக்கார் மாவேலி மா மானா மா என்று புதுவையாளுக்கு தான் குதிரைன்னு இருக்கும் மா ஏறி வையகத்தே வந்தே நின்றவார்களல்கள் இந்த குதிரைக்கேவனாக வந்து அங்கே திருப்பெருந்துறையிலிருந்து மதுரை வரைக்கும் ஓட்டி சென்று இப்படி எல்லாம் செய்தவர் அல்லவா அப்படிப்பட்ட பெருமான் வந்திழிந்த வார்களல்கள் வந்திக்க மெய்யகத்தே இன்பம் மிகும் அவனுடைய திருவடியை நினைக்க நினைக்க நினைக்க இன்பமே மிகும் இப்படி எல்லாம் இருக்கும் பாருங்க இருந்து என்னை ஆண்டான் இணையடியே சிந்தித்து இருந்துன்னா என் உள்ளத்தில் இருந்து அர்த்தம் இல்ல அந்த உள்ளத்திலிருந்து என்னை ஆண்டான் அவனுடைய இணை அடியே சிந்தித்து இரண்டு திருவிடுகளையும் விடாமல் மனதில் நிற்று சிந்தித்து இருந்து இறந்து கொள் நெஞ்சே நெஞ்ச நோய் சொல்றார் பத்தியா இங்கே ஊருக்கு வேண்டியவன் நம்முடைய உள்ளத்தில் இங்கே வந்து இருக்கிறான் வேற இங்கினி கூட போக வேண்டியதில்லை என் நெஞ்சே நீ மட்டும் இருந்து இருந்து ரொம்ப இறந்து கெஞ்சி கேட்டுக்கொண்டு இதெல்லாம் வேணும் வேணும்னு கேட்டுக்கப்பா என்ன வேணுமோ அதெல்லாம் கேட்டுக்க <laughs> அதனால நெஞ்ச நோய்க்கு சொல்றாரு இருந்து இறந்து கொள் நெஞ்சே எல்லாம் தருங்கான் ஆமா தினமும் ஒண்ணு கேட்டா அல்லது இந்த எல்லாம் கேட்டா தருவாங்க எல்லாம் தரும் எது கேட்ட வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய் அது யாரு என்ன சொன்னா அந்த தருங்கிறது இருக்கே அது வந்து முன்ன இருக்கிற இரு இருங்கிறதுக்கு எதுகை அவ்வளவுதான் அந்த சொல் வகையில அது வந்து எதுக பிரிச்சு படிக்கணும் ஆனா பொருள் வகையில எல்லாம் தருங்க எல்லாம் தருங்கான் எங்க இருக்கார் பெருந்துறையில் மேய பெருங்கருணையாளன் நம்ம திருப்பெருந்துறையில இருக்கின்ற கருணையாளனாக இருக்கிற பெருமான் தான்ப்பா மருந்து உருவா என் மனத்தே வந்து மருந்துன்னு என்ன அமிழ்தம்னு அர்த்தம் சாவா மருந்தனினும் வேண்டற்பாட்டு என்று தூக்கி போடுங்க எங்க இருக்குது திருக்குறள் என்னது என்ன முதல்ல வரல சாவா மருந்தனினும் வேண்டற்பாட்டு என்று சிவ சிவ முன்னால வரல ஆமா விருந்து பட்டதால எடுத்தது சிறிதென்று பெரிதென்பார் வாரி கொண்டனன் மரப்பெனும் பயவன் வாரி கொண்டனன் இந்த மரதிங்கிற பயவை எனக்கு எதிரி இருக்கிறதெல்லாம் வந்து அதனால பாத்தீங்களா திருக்குள்ளி அல்ல ஒன்பதாம் அதிகாரம் சீவ சிவ அதுல வந்து சாவா வருந்தனினும் வேண்டர் பாட்டு உண்டு முன்ன வரலையே அவ்வளவுதான் இங்க இருக்கா தானுண்டல் சாவா மருந்தனினும் வேண்டர் பாட்டு அதை சொன்னீங்களா பரவாயில்ல விருந்து புறத்ததா தானுண்டல் நல்ல விருந்து வந்திருக்குது நல்ல பன்னெண்டு மணி நல்ல அநேகமா சாப்பிடதான் அவரு சாப்பிட நேரத்துல வந்திருக்காரு நாம என்னன்னு கேட்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து போட்டு எல்லாம் சாப்பிட்டு சாம்பார் ரசம் நீ சாப்பிட்டு எல்லாம் கழுவி வச்சு நீங்களா என்ன சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு போயிட்டு என்ன பாருங்க இன்னும் கொஞ்சம் முன்ன வந்திருந்தா சாப்பிட்டுருக்கலாம் என்ன பண்றது அப்படின்னு சொன்னான்னா மடையனே நீ என்ன சோறு தானே தின்ன ஆமாண்ணா நீ சோறுடா சாவா மருந்து சாப்பிட்டீங்கன்னா கூட அது திண்ணைய உட்காந்துருக்க நீ சாப்பிடாம வந்து கூட சாப்பிடுங்கன்னு சொல்லணும்டா என்ன திருக்குள் புரிஞ்சுட்டு போயிட்டு விருந்து புறத்ததா துணியல் இருக்க தான் உண்டல் தான் சாப்பிடுவது ஐயா நீங்க உண்ணியா சோறுனா நான் போட்டுருவீங்க பொங்கல் நான் போட்டுருவியா பெரிய நான் சாவா மருந்தேனர் சாவா மருந்தனினும் வேண்டற்பாட்டன் ஐயா ஆகிறா நீங்க கையெழம்பீங்க கொஞ்சம் இருங்க கொஞ்சம் சாப்பிடலாம் என்று குளிச்சு சாப்பிடுங்க தவிர குற்றப்படாத இந்த சாவா மருந்தனும் சாப்பிட சொல்லும் போது நீங்க சோறு போடுங்கன்னு சொல்லணுமா போயான் என மேல் எல்லையை பிடிச்சிருவார் திருவள்ளுவர் நீங்க அமிழ்தமே ஆகிருந்தாலும் கூட நீ அப்படி வச்சா நீ உடவேசம் வச்ச நான் நாலஞ்சு வந்து கறி வச்சேன் மக்கப்பையில இதில் இதெல்லாம் இருக்குது நான் சாவா மருந்தே அப்படி சாப்பிடுவான்னு சொல்லிட்டு நீ நீ நாலஞ்சு கறி வச்சேன் என்ன போட்டு வச்சு வையல் நாலஞ்சு கறி அவருக்கு வையன் இப்ப என்ன போட்டுது இல்லை ஆனால் ஒரு கை தீர்ந்து போச்சு வேண்டாம் கூட்டு வேணாம் பொரியல் வச்சுடு அதுக்கு என்ன வந்துருது அருமையான குரல் நல்ல வேலை வந்துட்டு சரிங்களா எனவே இந்த பாட்டு மருந்து உருவாய் என் மனத்தை வந்து இன்பம் பெருக்கி இருளகத்தி இஞ்ஞான்றும் துன்பம் தொடர்வறுத்து சோதியாய் அன்பமைத்து சீரார் பெருந்துரையான் என்னுடைய சிந்தையே ஊராக கொண்டான் வந்து நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டவன்னாரு இவர் ஊராக கொண்டவன் அவர் கோயிலாக கொண்டவன்னாரு இவர் ஊராக கொண்டல இன்பம் பெருக்கி என்னென்னவெல்லாம் செய்தார் எனக்கு இதுவரை காண முடியாத ஆனா காண வேண்டிய அந்த பேரின்பத்தை தந்தார் அந்த இன்பம் பெருக்கி இருள் அகற்றி இந்த இருள் அல்ல ஆமா ஆணவமான இருள் ஆணவமான படலம் கிழித்து அறிவில் காணறி எமைஞான கண்காட்டி கந்தரும்பா அதனால அந்த இருள் அகற்றி ஆணவமாகிய இருளை அகற்றி எஞ்ஞான்றும் துன்பம் தொடர்வறுத்து என்ன துன்பம் பெருவி துன்பம் இங்க மத்த இடையிடையே வர்றதில்ல இந்த ரெண்டு வந்ததுனால பெருவி துன்பமே இல்லாம போச்சு துன்பம் தொடர்வறுத்து சோதியாய் எப்படி உள்ளத்துல இருக்கார் பெருமான்னா அப்படியே அந்த ஒளி ஒளிமயமாக இருக்கிறான் அல்ல சோதியாய் அன்பமைத்து என் உள்ளத்தில் அவன் நினைக்கும்படியான அன்பையும் அவன் தான் கொடுத்தானான் அந்த அன்பமைத்து யார் செய்தா சீரார் பெருந்துரையான் எல்லா சிறப்புகளும் மிக்க திருப்பெருந்துரை இருக்கின்ற இந்த பெருமான் தான் என்னுடைய சிந்தையே ஊராக கொண்டான என்னுடைய சிந்தையே தான் மதிகின்ற ஊராக வைத்திருக்கிறான் என்கிறான் என்று சொல்லி ரொம்ப அருமையா இப்படி எல்லாம் இந்த அளவில் நாம வைத்திருப்போம் திருச்சிற்றம்பலம்